ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்று ஜரீரிபின் அப்துல்லாஹ் இல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகையை பேணவும் ஜக்காத்தை வழங்கவும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நல்லதை நாடவுமே நான் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடம் உறுதி பிரமாணம் அதாவது பையத் செய்து கொண்டேன் புகாரி ஐந்து ஏழு முஸ்லிம் ஐந்து ஆறு